व्रतम् भूयः தேவம் விரதம் பூயः मधोपायार्थमात्मनः மதோபாயார்த்தமாத்மனः சொன்னாலாம் தர்மபுத்திரன் வந்து பண்றேன் நாள் சுவாமிகிட்ட நீங்க போய் வதம் பண்ணா அது நல்லா இருக்காது ஈஸ்வரே சொல்லியிருக்காரு யுத்த சமயத்துல வந்து கேளு என்னை எப்படி கொல்ல முடியுங்கிறத உனக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு நான் இப்ப போய் காக்குறேனே உங்களை எப்படி கொள்ளலாம் நான் தான் காக்குறேனே தர்மபுத்திரன் ராஜாக்களையும் வைச்சுக்கிண்டு கொஞ்சம் ராஜாக்களையும் வைச்சுட்டு പോയി ഭീഷ്മറിയെ കേൾക്കൊണ്ടാളാം நாளாம் നമുക്ക് വഴി ചൊല്ലി கொடுப்பார் ആലോചനയും ചൊല്ലി கொடுப்பார் அவன் எப்படி பண்ணணும் சொல்லி கொடுப்பார் நமக்கு ஜெயம் கிடைக்க முடியாது பண்ணுவார் என்ன என்ன உதவியவா பண்ணியிருக்கா தெரியுமா பால்யத்தில் அதை தர்மபுத்திரன் என்ன உதவி பண்ணியிருக்காள் தெரியுமா தோப்பன் இல்லாத குழந்தைகளை தோப்பன் இல்லாத குழந்தைகள் அநாத குழந்தைகள் நாங்கள் பீஷ்மராக்கு எங்களை வளர்த்து இத்தனை பிரிவாளா பண்ணி விட்டிருக்காள் பாலாஹித்ராஹீனாஷ்ட சம்பர்திதாவயம் தேசகிதார்த்தே வாசுதேவ கவீர்யவானே எல்லாரும் அங்கிருந்து மறட்டு இடத்துல போனாளாம் உங்களை எப்படி கொள்ளலாம் போய் கேட்க போனாலாம் பீஷ்மரே அவரை போய் எப்படி போனாள் யுத்த கலத்துல இது ஒரு தர்மம் கவச்சம் கவச்சம் போட்டு கூட்டத்தில் போனா கொண்டு விடுவான் அப்படி போகக்கூடாது அடிச்சு போடுவாங்க அந்த சண்டைக்கு வரலங்கிறத காட்டுவதற்கு என்ன அடையாளம்னா கவச்சம் கவச்சம் இல்லாம போடுது விமுக்தசத்ரகவச்சாதனம் பிரதி கூடாரத்துக்கே போயிட்டாளாம் எல்லாரும் கவச்சங்கள்லாம் கட்டி வச்சுட்டு ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு எல்லோருமாக அங்கு போனாளாம் பிரணிதேதிஸ்காரம் பண்ணினாளாம் பிரவிஷ்யதாபீஷ்மம் சிரோபி பிரணிதேதி பிரணிதேதி தலையை கீழ் வச்சு நமஸ்காரம் பண்ணினாலாம் ஸ்வாகதம் ஸ்வாகதம் அவர்ணம் மரணம் நல்வரவு நாளாம் பகவானையும் அர்ஜுனனையும் எல்லாரும் அண்ணன் அண்ணன் இருக்கு நின்னாளா சுவாமி முன்னாடி முன்னாடி போறாள் பாண்டவா எல்லாம் பின்னாடி தயங்கி நின்னாளா அவரையே போய் நாம் என்னமா அவர் நமக்கு சத்ரு அவரை போய் உங்களுக்கு கொள்றதுன்னு போய் யோஜனை கேட்டார் நீ தர்மமா அந்த வெட்டி நடிகையும் இன்னால அப்ப வீட்டை பார்த்துட்டு யுத்தம் உண்டுனா நீங்க எனக்கு சத்துருக்கள் நான் உங்களுக்கு சத்ரு அதை தூத்து பாக்கி இடத்துல எல்லாம் என் குழந்தைகள் நீங்கள் சந்தேகப்படாது யுத்தம் உண்டுனா நீங்கள் எனக்கு சத்ருக்கள் யுத்தாது அந்நத்திரமே குழந்தைகள் நீங்கள் யுத்தகலத்திலே சத்ரு பாக்கியிடத்திலே என் குழந்தைகள் நன்மலத்த குழந்தைகளாக்கம் இங்கு வர வேண்டும் வர வேண்டும் கூப்பிட்டு ஆளாம் பாண்டவர்களை சர்வாத்மனாபி கர்த்தாத்மனாபி கர்த்தாஸ்மி சுதுஷ்கரம் இது ஒன்று மூணு பண்றேன் எது சுதுஷ்கரமோ பண்ண முடியாத காரியமோ அதெல்லாம் கூட பண்ண சித்தமா இருக்கேன் பீஷ்மர் என்ன யுத்தத்திலே ரொம்ப நாளி பெய்யும் சங்கால பேசுறவன் ரொம்ப நாளி பெய்யிருப்பாரு ரொம்ப அதுக்கு ஒரே அடியா ஏன் சார் அங்க மழை பெய்யணும் இன்னும் கட்டிருந்தா அப்புறம் முப்பது ரூபா கட்டிடுவோம் கட்டணம் பண்ணாங்க முன்னூறு ரூபாய்க்கு பேசணும்னு ஆரம்பிச்ச காரியம் முப்பது ரூபாய்க்கு போய் முடிஞ்சு விடும் அது மாதிரி யுத்தம் பெரிய மகா யுத்தம் அதுல போய் சுருக்கமா என்ன பேசணுமோ அதை போய் பேசணும் அது திடீர்னு உடனே தர்மபுத்திர நமஸ்காரம் பண்ணிட்டு காட்டாளா என்ன காட்டாண்டா எப்படி ஜெயத்தடைவோம் எப்படி ராஜ்யத்தடைவோம் இதுக்கு மாத்திரம் நீங்க சொல்லணும்னாலா பகவான் பிரவீத்து ஸ்வயமாத்மனா உங்களை கொள்வதற்கு இது மார்க்கம் அதையும் சொல்லணும்னு காட்டாராம் தர்மபுத்திரன் ஆனா இப்படி ஏன் நான் வந்து கேட்கிறேன் தெரியுமாண்டா தர்மபுத்திரன் என்ன இன்னைக்கு யுத்தம் பண்ணிவிட்டீங்களே நான் ஈஸ்வரன் இந்த வளர்ச்சதோ நாடு கத்தினதோ அம்பு எடுத்ததோ கொடுத்ததோ போட்டதோ ஒன்றும் தெரியலையே ஆததானம் சந்ததானம் வில்ல வளர்ப்பதோ நான் தூக்குவதோ பானம் கொடுப்பதோ போடுவதோ கொடுப்பதோ ஒன்றுமே தெரியலையே ஆததானம் சந்ததானம் மகாபாஹோ ரதே சூரியமிவாபரம் பேர்ல அபரம் சூரியமிவார் அப்படியே சூரிய கிரணம் எங்க பார்த்தாலும் ரவுண்டா ஒரே ஏரியா மாதிரி பட்சியும் செப்பும் நீளமா இருக்கும் அது மாதிரி சூரிய மண்டலம் மாதிரி நீங்கள் இருந்தேன் உங்களிடத்துல இருந்து கிரணம் மாதிரி கொட்டிருக்கீங்க பாடங்கள் அல்லது ராத்திரி எல்லாம் அப்படி பண்ணிவிட்டீங்களே நாளாம் தர்மபுத்தர பீஸ்வர பார்த்து தீர்மானம் பண்ணிக்கொண்டார் பீஸ்வர் நான் உயிரோட இருக்கிற மட்டும் உங்களுக்கு ஜெயம் இல்லைன்னா அந்தந்த வித்தியில பாரங்கத்தனா இருக்கிறவனுக்கு அது புரியவில்லை அவன் இன்னொரு இப்படித்தான் போகும்னு அவனுக்கு புரியும் அது ஒண்ணு சந்தேகம் அவன் நல்ல சர்வ வித்வான் அதனால நான் உயிரோட இருந்து பானங்கள் போட்டனையானா உனக்கு ஜெயம் நிச்சயமில்லை என்றால் சத்தியமா சொல்றேன் நான் உயிரோட யுத்த காலத்தில் நின்றேன்னா உங்களுக்கு செய்யணும் சத்தியமா சொல்றாம் தர்மபுத்திர பார்த்து பீஷ்மர் என்ன குழுக்கள்னா பாக்கி எல்லாரையும் நீங்க சுலபமா கொடுக்கலாம் ஹதேமை ஹதம் சர்வம் ஆகினாலே என்ன கொல்வதற்கு நீங்கள் வழி புரிஞ்சு கிளம்பி போகும் இப்படி சொல்றார் யாராவது சொல்லுவாளா ரஜிஜியும் காட்டானா இந்த ஒரு கொல்ல வேண்டியிருக்குன்னா என்ன பண்ணான் ரொம்ப நாள் விஷயம் அதுக்கு என்ன ஆயுதம் பண்றதுக்கு அத்தி வேண்டியிருக்கு எலும்பு வேண்டியிருக்குங்க அது ஆறு எலும்பு தேவையில்லைன்னு அவங்க எலும்பு தான் தேவையில்லைன்னு சொல்றாங்க உங்களுடைய தோலை உச்சி அந்த இருக்க உள்ள தீ அதனால ஆயுதம் பண்ணாதான் மிருத்தனை பண்ணலாம்ங்கிறாங்க அப்படியானா பிச்சு வச்சு போயிருக்கார் இந்திரோதீசோ தேசத்துக்கு நம்ம தேசத்துல பெரியவாள் எத்தனை உதவி பண்ணிருக்காள் யாரா ஆராய்ச்சி கொடுத்தவருண்டோ அப்படி பண்ணிருக்காள் நல்ல தர்ம விரோதமான காரியம் தர்மத்துக்கு விருத்தமான காரியம் பண்றாங்க தர்மத்துக்கு விரோதமா எத்தனை நன்மை கொண்டேன்னு சொன்னாலே அது நன்மை ஆகாது அது விபரீதமா தான் போய் முடியும் அது ரொம்ப சந்தேகமே இல்லை அவர் தன்னுடைய தோலை கீழ்ச்சி பிச்சு எடுத்து கொடுத்தார் நான் எல்லாரையும் நான் உயிரோடு இருந்தேன் ஆனால் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது முடியாதுன்னு பீஷ்மர் நான் வீடுக்கு அதை வளர்ச்சி நான் புத்தி பாலங்களை சுருக்க ஆரம்பிச்சேன் யாரு வரட்டும் இந்திராதி தேவர்கள் வரட்டும் நாகம் ஜேதும் ரணேசத்யேந்திரையிலிசுராதுரை இந்திரனை சுராள் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் வந்தாலும் ஜெயிக்க முடியாது நாளாம் ஆகையினால ஒண்ணு பண்ணுங்கள் நாள் என்ன நாள் தகோமாம் ஆயுதத்தை கீழே போட்டேன்னா மகாரதிகர்களான அர்ஜுனாதிகள் என்ன கொண்டு போடலாம் கொஞ்ச நாள் எனக்கிட்டாவது அழிச்சு பண்ணலாம் ஆயுதாலே அப்படி பண்ணினாத்தான் கொள்ளலாம் ஆனா நான் ஆயுதம் எப்போ எடுக்க மாட்டேன் எப்போ போடுவேன் தெரியுமோ ஒரு நாள் கவச்சே ஜவாதி ஸ்ரீயாவே ஸ்ரீவிதே ஸ்ரீ பிரதானே ஸ்ரீபிரதாயினி தர்மபிரதாயினி தர்மநாயுதம் எப்போ எடுக்க மாட்டேன் தெரியுமா சில சில சமயத்துல நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் யாராவது ஒருத்தன் இதற்கு யுத்தம் பண்ணவனுடைய கவச்சம் அருந்து கீழே இருந்துச்சுன்னா அவனோட அப்புறம் சண்டைப்பட மாட்டேன் அவன் ஆயுதத்தை கீழே போட்டுட்டான் கையில் ஆயுதத்தை அவனோட அடிக்க மாட்டேன் அப்ப நான் ஆயுதம் எடுப்பதில்லை ஓடுறது பயந்து நிற்கிறது என்பதற்கு நம்மளை சேர்ந்தவன் ஒருத்தன் சொல்லிவிட்டாரே யாராவது அடிப்பதில்லை ஆயுதத்தை கீழே கொள்வேன் ஜெயிக்கப்பட்டவன் அப்படி உண்டு சிலவன் ஆத்துல பயப்படுவான் ஸ்ரீனால ஜெயிக்கப்பட்ட புருஷனா இருந்தா அவனோட நான் சண்டை போடுறதுல ஸ்ரீனால ஜெயிக்கப்பட்டவனா இருந்தா அவன் எத்தனை மட்டமா இருக்கணும் பிரதானா இருப்பான் சிலவன் ஸ்ரீ பிரதானா இருப்பான் ஆறாவது யாருக்கு நாள்னா காப்பா ராத்திர கடிச்சு உடனே சந்தாரத்தை போய் காப்பாது அவன் போய் கேட்க கூட கேட்கல ஆத்துல கேட்டு சொல்றேன்னு சொல்றதான் தப்பு டிசம்பர் அஞ்சாம் தேதி பட்டாபிஷேகம் அவா என்ன வைக்கப்படாதோ இல்லையா அதையும் தவிர்த்து ஸ்திரீகள் போர் ஸ்திரீகள் போற கோஷ்டியிலேயே சிலவன் போயிட்டே இருப்பான் ஸ்திரீகளை அனுசரிச்சு போயிட்டு ரொம்ப மட்டமா அப்படிப்பட்டவனோட நான் சண்டை போடுவதில்லை என்கிறார் பீஷ்மர் அப்படின்னு சொன்னாரே அவனோட நான் சண்டை போடுவதில்லை என்றார் ஸ்ரீயாம் ஸ்ரீநாமதேலேஷைபுத்ரி அங்ககீனடா இருந்தாரே அவனோட சண்டை போடுவதில்லை அப்பாவுக்கு ஒரு பிள்ளையா இருப்பவர் கூட நான் சண்டை கொடுப்பதில்லை கோப்பனுக்கு ஒரு பிள்ளையா இருக்கிறவன் அடிச்சுட்டா கோப்பனார் அழுது அவனை போய் நான் அடிப்பதில்லை அவனை கண்டா ஆயுதத்தை கீழே போட்டு வருவது கர்ப்பத்திலேருந்து வராதவரோட சண்டை போடுவதில்லை அவன் கர்ப்பத்திலேருந்து திறந்திருக்கிறான் அப்படி இல்லாதவரோட சண்டை போடுவது அதாவது வயத்தை பூஜை கூட அவரோட சண்டை போடுறது அப்பிரசூதே சண்டே காலத்துல நாம் சண்டை போடுவதில்லை அவனோட சண்டை போட என் மனங்கடம் கொடுப்பதில்லை அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஆறாவது ஒட்டுமே அடிச்சுக்கலாம் பக்கத்துல ரெண்டு வச்சுக்கலாம் குத்திக்கலாம் அர்ஜுன சமரே சூரே சூர புறக்கிருத்திய சிகந்தில் ஆகினால் உனக்கு வழி நல்லா சொல்லி கொடுக்குறேன் பீஷ்மன் தர்மபுத்திர பார்த்து என்னன்னா சிகண்டின்னு உங்க கோஷ்டியில உங்க மச்சன் ஒருத்தன் இருக்கானே திரௌபதியுடைய திரௌபதிக்கு தமிழவன் அவன் வந்து ஸ்ரீயா இருந்து புருஷனா ஆனவன் அவனை முன்னாடி நிறுத்திக்கிட்டு அர்ஜுனர் முன்னாடி நிறுத்தினா கூட உடனே ஆயுதத்தை நான் கீழே வச்சிருந்தேன் அப்ப என்ன அர்ஜுனன் அடிச்சு ரொம்ப நாளைக்கு ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி பெரிய ஆபரேஷனுக்கு மணிக்கணக்காக ஆகும்பாருந்தான் அது மாதிரி என்ன அர்ஜுனர் அடிச்சு என்ன கொண்டுள்ளான் ஆகினாலே புனக்கிருத்தியம் அப்ப வந்து யுத்தம் பண்ணி என்ன கொண்டு பிரட்டம் அர்ஜுனன் என்று யுக்தி சொல்லி கொடுத்தாராம் பீஷ்மர் <laughs> சிகண்டி எடுத்துக்கிட்ட முன்னாடி அவனை வச்சுக்கிட்டா போறோம்னா எல்லா காரியம் பண்ணிவிடுவேன் பண்ணிவிடுவான் அர்ஜுனன் அப்படி பண்ண சொல்லுவோம் நாளாம் பீஷ்மர் போய் நமஸ்காரம் பண்ணினாலாம் தர்மபுத்திரன் இப்படி அவர் யுத்தம் பண்ற முறையை சொல்லி கொடுத்தோடனே நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படியே பண்றேன்னு சொல்லிட்டு வந்தாரா தர்மபுத்திரன் இவ்வளவு தைரியமா சொல்ல முடியும் இருக்கும் சொல்ல முடியாது அதுக்குதான் இந்த ஜாதி பிரிவினை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்தந்த ஜாதிக்குள்ள குணங்கள் அப்படி இப்படிதான் இருக்கு அது ஒன்றும் சந்தேகமே இல்லை அதெல்லாம் நாம ஒன்றும் மாத்தவே முடியாது யாழ்ப்பாணம் சொன்னவரா அது சூனியா இருக்கட்டும் காசு எடுத்து போகட்டும் அந்த தீர்த்தத்தினுடைய ருச்சி அதனுடைய ருச்சி போகல உள்ளூர யாழ்ப்பாணம் தினமெல்லாம் நல்லா இருக்குங்கிறா பெரிய காயா இருக்குங்களா சொல்லிருக்கு ஏதோ ஒரு மரம் சிங்கி போயிட்டு காயும் சின்னதா குறுக்கியாட்டமா இருக்கு இருந்தாலும் உள்ள அதனுடைய சூக்ம அம்சத்துல போய் அதனுடைய குணம் இருக்கு அது மாதிரி இன்னும் அந்த ஜாதியில உள்ள அந்த குணம் அப்படி அப்படிதான் இருந்துருக்கு அதை போய் விட்டு ஒண்ணும் மாற்றிவிட முடியல அதனால ஜாதி எல்லாம் வரும்னு நம்ம பெரியவாண்டா வச்சிருக்காரு அதை போய் நாம் துவேஷிக்கக்கூடாது பரலோகாய தீட்சிதே பரலோகாய தீட்சிதே சொல்லிவிட்டு இனிமே இகலோகத்துல நமக்கு சம்பந்தம் இல்லை சின்ன அர்ஜுனன் அடிக்க போறான்னு அப்பவே மனசுனால பரலோகம் போறதுன்னு தீர்மானம் பண்ணி தீட்சை அடைஞ்சாலா பீஷ்மர் பரலோகாய தீட்சிட்டேங்கிறார் தைரியமா ஒருத்தர் இந்த உலகத்தை விட்டுணும்னு நினைக்கணும் நினைக்கவே மாட்டாங்க அதுமா ஆசை போகுமா போகவே போகாது நீ சரீரத்தை விட்டு ஜீவனை எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு மூளை முக்கால் நாள் என்ன வாசவாங்கிற யமதூதாள் கையிலேயும் துள்ளி துள்ளி குதிப்பறான் இந்த சரீரத்துல போய் பூரணம்னு வருவீங்க அவன் பூர விடமாட்டான் அவன் இந்த மரணாய பிடிக்கும் தொம்பது அது மறுபடியும் ஓடத்தான் பார்த்து அவன் காலை விட மாட்டான் காலை விட மாட்டான் அப்படி இந்த மரணாயே இத்தனை பாடுபடுற போது கண்ணுக்கு தெரியாத இந்த ஜீவனை எவதூத்தாள் என்ன பாடுபட்டு பிடிப்பாள் நீவோ சந்தனா இருக்கும் அதுவும் நான் இந்த சரீரத்தை விட்டு போறேன் விட்டு போறதுல ஊழல் நீங்க அடுத்த மாசம் மாதிரி நாங்க பாத்துக்கோன்னா தூக்கம் வருவோம் வீட்டை விட்டு வெளியில போக வேண்டியவனுக்கு வெயிட் பண்ணேன் பரலோகம் போறது என்று பரப்பூர்வமா தீட்சை அடைஞ்சுக்காரா பீஷ்மர் என்ன வந்து அர்ஜுனம் அஞ்சாங்க என்ன ஈஸ்வரன் வேற உத்தராரையும் என்ன கொல்ல முடியாது சிகண்டி எதற்கு நடத்தினாலும் அர்ஜுனன் அடிச்சாதான் கொள்ளலாம்ங்கிறார் இந்த சீட்டு எனக்கா வேணும்னு அழு அழறானா அப்ப சொன்னாராம் அர்ஜுனன் சாபத்தடைஞ்சு கண்ணு கண்ணீருமாய் वासुदेव महामना महुरोहितकारेण महात्मा परुषीकृतकारेण மகாத்மா பருஷீகிருதா அர்ஜுனன் பிறந்து ஒரு வயதுக்குள்ள பாண்டு போட்டார் அர்ஜுனனுக்கு ஒரு வயது அவருக்குள்ள இந்த குழந்தையெல்லாம் தோல்லையும் இடுப்புலையும் தூக்கிட்டு தூக்கி வந்து பீஷ்மரத்தை விட்டு அழுதாராம் அப்பா போன துக்கமே தெரியாம பீஷ்மர் தந்திரமா வளர்த்து வந்தாளா இந்த குழந்தைகளை ஓப்பன் இல்லைங்கிற குறை குழந்தைக்கு தெரியவிடாது வாசல்ல மணல் அஞ்சு மேலெல்லாம் போட்டுக்கொண்டு அர்ஜுன மலையாளித்து அங்கிருந்து வருவனா பீஷ்மர் மேல போய் விழுவனா விழுந்தா இவன் வாசல்ல வீடுல மணல் மூக்க பீஷ்மர் மேல வந்து கொட்டி போடுவான் மகாத்மா மகாத்மா திடீர்னு எனக்கு வீட்டுக்கு மகாத்மான்னு அப்ப நான் குழந்தைய இருக்கிற போது காலால உதச்சிருக்கேன் மாட்டினேன் என் மேல இந்த மடல்லாம் அவர் தலையிலேயே ஒரு வயசுலையும் அவர் மடியிலேயே குட்டிருக்கிறேன் மகாத்மா பருஷீகிருதா எல்லாம் பண்ணிருக்கேன் என்ன வளர்த்திருக்கார் பீஷ்மர் குழந்தை கிழக்கு மேற்கு தெரியாத காலம் அவர் மடியில் உட்கார்ந்துன்னா எத்தனை காரியம் பண்ணியிருக்கேன் தெரியுமா மகாத்மாவுடைய மடியில் தமிழ் சொல்லி சொல்லிவிட்டேன் அவர் மடியில படுத்துட்டேன் சீராற்ற பொழுது என்ன சொன்னேன் தெரியுமா தப்பி அப்பாடு கூப்பிட்டாரா சோப்பன்னு கூப்பிட்டாரா பீஷ்மரே அப்ப பீஷ்மர் கண்டு நீர் வாழ்வு அப்பா இந்த சொல்ல கேட்கக்கூடிய புண்ணிய புருஷனான உங்க அப்பா பாண்டு இல்லைடா உங்க அப்பா கப்பானான்னு சொன்னாலாம் மகாத்மாவான பாண்டூர் கிருத்திதாவாம் பீஷ்மர் அப்படிப்பட்ட பீஷ்மரை போயினான் എന്റെ പെട്ടത്തോപ്പന്നിനത്തിന്റെ സാഹസേറ്റോചം പിതരം അവർക്ക് അപ്പല്ലേടാ உங்க அப்பாக்கு அப்பான்னு சொல்லி அழுதாராம் பீஷ்மர் உனக்கு அப்பா இல்லை உங்க அப்பாவுக்கு நான் அப்பா தாத்தாவாக்கம் என்ன இப்படி சொன்னேன்னாடாம் அகம் பாரத உங்க அப்பாக்கு அப்பா உனக்கு தாத்தாவாக்கம் நான் குழந்தையா இருக்கிற பொழுது அப்பான்னா ஆறு தாத்தான்னா ஆறு என்றது அன்னைக்கு பீஷ்மர் சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு தெரியும் இப்படி சொல்லி கொடுத்த பிரபு நான் குடியேன இப்படி கொண்டு கொடுத்தேனே நான் என்னமா அடிப்பேன்னு கேட்டானா அர்ஜுனன் கண்ணு யுத்தம் பண்ணி அடிச்சாலும் மனசு துணியை அடிச்சு விடுவேன் அவர் ஆயுதத்தை கீழே விடுவேங்கிறார் ஆயுதத்தை கீழே வைத்து நம்பி இருக்கிறவங்க நான் போய் அடிப்பேனா மாறலன்னு காட்டானாம் நமஸ்காரம் பண்ண வேண்டிய பிரபு ஆயுதத்தை கீழே போட்டு அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிற பொழுது தாத்தா அவர்கிட்ட மகன் அவரை போய் நான் என்ன அடிப்பேன்னு காட்டானா அர்ஜுனன் உடனே பார்த்தா சுவாமி அர்ஜுனான் கூப்பிட்டாள் நீ பாரத யுத்தத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிருக்கேன் ஜாக்கிரதைட்டாள் प्रतिज्ञायवधम् विष्णो புராபீஷ்மஸ்ய संयुगे तत्र भीष्मर கொள்வேன்னு நீ பிரதிஜ்ஞ பண்ணிருக்கே இருக்கிறவன் உன் ஜாதி தர்மம் இது அவன் டாக்டருக்கு பாஸ் பண்ணிட்டு வந்து நான் ஆபரேஷன் பண்ணுவேன் அதுக்கு மூக்க பிடிச்சது ஆத்திரிய பண்றது தானே பிராணாயம் பண்ணிட்டு என்னமா கொள்ள மாட்டேன் நீ சொல்லலாம் சத்தியன் குருதாராகணம் க்ஷத்ரியம் யுத்ததும் யுத்ததும் மதம் சூந்திரமாவரை தேரிலிருந்து கீழே தள்ளணும் நீ வருமுறை கொல்லப்படாது பெரிய தேர்ல உட்காந்துருக்காரா திருப்பதி மலை மாதிரி அதுல இருந்து திரட்டி தள்ளணும் உலகம் மூக்க பார்க்கணும் அப்படி பண்ணணும் பீஷ்மர் அவர் சொத்தும் அவரை யுத்தம் பண்ண முடியாது அவர் ஏதாவது பண்ணினாத்தான் காரியமாகும் நாளாம் சுவாமியும் அர்ஜுனனை பார்த்து விஜயஸ்தேனதி ஈஸ்வரன் கொல்லாமல் உனக்கு ஜெயனில்லை பாரத யுத்தத்தில் உனக்கு விஜயமில்லை ஜெயம் கிடைக்காது பீஷ்மரவதம் பண்ணாத போனால் நாளாம் சுவாமியும் பாண்டவா சொல்றான் இந்த கதையை யுத்த நடக்கிறதா போரிக்கப்போ அப்படியே அங்கேயிருந்து சமாச்சாரங்களை ரேடியோல அங்க பரவ பண்றாமான்னு ஒருத்தன் உட்கார்ந்து அது மாதிரி உடனே சஞ்சயம் நடக்கிறதெல்லாம் உடனே சொல்லிட்டு இருக்காராம் தான் திருதராஷ்டிரத்திலே ஏவந்தே பாண்டவாஸ்தர்வே என்ன அவன் காரியம் சாதிச்சு போடுன்னு அவரம் பின்னாடி கொண்டு வருகிறாளாம் ஏவன் தே பாண்டவா சர்வே உரக்கிருத்திய சிகண்டிரம் திவ்யதுசமரேதீஸ்வம் பரிவாரிய பரிவாரியமந்திக்கிண்டு அவன் உத்தம் ரெண்டு பேர் அடிச்சா போராதுன்னு பத்து விக்கிரியும் மகாவீரர்கள்லாம் மண்டலீதத்தை கார்முகர்களாய் மண்டலமாக பண்ணிட்டு இல்லவில்லை ஆமா நான் கெட்டி கெட்டி பாதி வீடா போவாங்க எங்க பார்த்தாலும் வச்சு அடிப்பதற்காக அப்படி பண்ணி விடுவாள் ஆபத்தான சமயத்துல அது மாதிரி பண்ணிட்டு சுத்தமான நாளாம் சிகரியை முன்னாடி தீர்ந்து சொல்லி பெரிய சுக்குமாந்தன் அந்த நீல இரும்பு கட்டிருக்கும் அதால ஓங்கி ஓங்கி அடிக்கிறதாம் பீஷ்மரை சதக்னி புளிய மரத்தை வெட்டுவரேன் இந்த மரம் மற்றவன் அது மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கார் ஈஸ்வரன் ராஜாங்கத்தில் உள்ள அரமனைக்கு போடக்கூடிய தாப்பாள் உண்டே அது மாதிரியான ஒரு ஆயுதமாம் பரிகம் அதால ஒன்று ஒன்று அடிக்கிறதா உலக்கையால் அடிக்கிறதாம் க்ஷேபணீயை எடுத்து போடுறதாம் மேலே போட்டு போட்டு தலையிலையும் மயத்திலையும் காலிலையும் மாரிலையும் வாயிலையும் கண்ணிலையும் பீஷ்ம மேல குச்சினாராம் அதாடயந்திரனே பீஷ்மம் எல்லாருமா சேர்ந்து அடிச்சாளாம் இப்படி அதாடயந்திரனே பீஷ்மம் எல்லாரும் சேர்ந்து அடிச்சாளாம் பீஸ்வரையும் மாதிரி பல ஆயுதங்களால அடிச்சாளாம் சரியாலையும் உரக்கையாலையும் கோடலினாலையும் சுக்குமாட்டடினாலையும் ஊழினாலையும் குண்டுகள்னாலையும் அடித்து அந்த கவச்சம் பெரிய சரீரம் பீஷ்மர் அந்த சரீரத்தில் இருந்த கவச்சம் முழுக்க தூள் தூளா பூத்தா அடிபட்டவர் அப்பாடான்னு சொல்லலையா பீஸ்மர் எதை அடையலையா அவருக்கு வலி உண்டாகலையா நமக்கெல்லாம் உடம்பு வலிக்கிறது இல்லை யாராவது எனக்கு வலிக்கல உடம்புன்னு சொன்னார்னா அவர் பாரதம் சரியா காட்டலன்னு அர்த்தம் ஈஸ்வர போட்டு இப்படி அடிச்சுட்டானே ஸ்லோகம் வாசிக்கும் போதெல்லாம் சிரமமா இருக்கு அவரை படித்திருக்கிற பாடு வித்யமானே சர்வ மர்மாக்களையும் பிளந்து போகும்படியாய் பிச்சு தீர்வாதி பண்ணினாளாம் வித்யமானே ததா பீஷ்மா மர்மஸ்தானங்கள்லாம் அப்படி சந்தி பந்தங்கள்லாம் விட்டு போக முடியாடிச்சாலாம் அப்பவும் அவர் தாபத்தடையலையாம் எசையடையலையாம் பீஷ்மர் பீஷ்மர் நிறுத்திருக்காள் சிகந்தியை நடுப்ப நிறுத்திருக்காள் அவன் சிவந்தி தான் வரணும் பிரம்மவர்ணத்துக்கு வச்ச ஆள் மாதிரி அவன் அவன் ஒன்றும் தெரியாது அவனை கொண்டு அனுப்புற அவன் வச்சுக்கிட்டு சகலத்தையும் வரும் நான் பண்ணிவிடாம இருக்கின்றார் பார்த்தார் பீஷ்மர் அவசர நிமிஷங்கள்லாம் உடச்சி எல்லாம் சிறந்து பத்து திக்கிலையும் பெரும் ஆட்கள்லாம் வந்து நீங்க பண்ண உடனே இந்த சிகண்டி இதரக்கல்லா தானேன்னு தேரை வெளியில போக விட்டாமலும் தேரையும் நிறுத்திட்டு இருந்தாளா அவன் தேரெல்லாம் தள்ளிக்கிட்டு தன் தேரை குறுக்க விட்டு ஓட்ட சொல்லித்தாளான் அந்தரேட வினிஸ்ருதா குறுக்க விழுந்து தேரட்டி கொண்டு வச்சு போச்சுட்டாளாம் சிக்கந்தி இருக்கிறத விட்டு அந்தண்டே ധനഞ്ജയം ധ്രുവനന്ദ്രവിരാട് ധൃഷ്ടദ്യുമ്രഞ്ജകാരണം ஈஸ்வரன் அண்ணன் போய் இந்த சிதஞ்சி என்னென்ன தள்ளிட்டு அண்ணன் போய் ஆறு பேரை படுத்த அது பாடுபடுத்தி விட்டாராம் பீஷ்மர் என்ன பண்ணினார் ജീവസേനയും അർജുനനെയും പാണ്ഡവഞ്ചനഞ്ജയം പാണ്ഡവളുടെ മാമന വിരാടൻ அர்ஜுனுடைய மச்சனன் பாண்டவாளுடைய மச்சனன் இந்த ஆறு பேர்களையும் கூர்மையான பானங்களாலே அடிச்சு ரத்தம் கொட்ட முடியாமலினாலாம் உத்தமமான பானங்களாலே தொலைச்சு விட்டாலாம் இந்த ஆறு பேர்களையும் உடம்புலேருந்து அப்படியே துவாரம் துவாரமா பண்ணி ரத்தம் கொட்ட முடியா இந்த ஆறு பேர்களும் பத்து பத்து மாடங்களாய் பத்து பத்து மாடங்களாய் ஏக காலத்துல பீஷ்மரை ஆறு பேர்களும் அடிச்சாலாம் ஒரு மாடம் வந்து அறுபது விழுமாம் பீஷ்மரத்துல மறுபடியும் போட்ட அறுபது விழுமாம் தசபெத் தசபெத் வேகத்துடன் ஆறு பேர்களுமா சேர்ந்து குத்தினாலாம் பீஷ்மர் வேறு பானத்தை இருக்கானே இவனை அர்ஜுனன் பீஷ்மர் அடிச்சுக்கிட்டே இவனையும் பார்த்துட்டு இருக்கானா இவனை ரொம்ப பேர் அடிச்சு தள்ளி போடணும்னு பாக்குறானா சிகண்டி இருந்தா தானே பீஷ்மர் ஆயுத கொடுக்க மாட்டான் சிகண்டியை கொள்றதுக்கு இது தரப்புல அவனிடம் பாக்குறான் அதுக்காக ரட்சியமான கிரீட்டினா இவன் தேர அவன் யோசிக்கிறானா அர்ஜுனன் அவன் ஏதா பானம் விழுந்தாயும் உடனே கத்தனா அர்ஜுனாங்க ரட்சமான கிரீட்டினா அர்ஜுனன் காப்பாத்திக்கிட்டே விஸ்வரோட யுத்தம் பண்ணினானா பொழுது வில்ல எடுத்து விட்டாளாம் எல்லாருமா சேர்ந்து ஈஸ்வருடைய வில்ல இருக்கிறதாலும் ஈஸ்வர் வில்ல இருக்கிறதுல சாமான்யமான காரியம் இல்லை ஒரு போலீஸ் கமிஷனருடைய தலையை தொப்பா கீழே தள்ளுறத போல அவன் தலையில வச்சிருக்க மாதிரி தத்மனம் அதை கீழே தள்ளிதான் எப்படியோ அவன் கீழே ஆறா தள்ளிட்டா அவன் அப்புறம் உடனே பேசாம ரிட்டையர் ஆயிடணும் அப்புறம் வேலைக்கு போகாது அது மாதிரி சத்திரியனுக்கு வில்ல அருந்து கொடுத்தியால ரொம்ப பெரிய அவமானம் அது எல்லாருமா சேர்ந்து வில்ல அருந்து விட்டாளாம் பீஷ்மரை அவனுடைய சாரதியை வச்சித்தான் பீஷ்மருடைய சாரதியை வச்சினான் துவஜத்தை கீழ் சொல்லினாள் உடனே அவன் அதான் அந்த உத்தம வீராள் தன் ஆயுதம் போனது சிலருக்கு தெரியாம உடனே எடுத்துடுவாள் இன்னொரு வில்லெடுத்து விட்டானாம் பீஷ்மர் சுமன்யத்காரங்கமாதாய காங்கேயோ வேகவத்தரம் காங்கேயோ வேகவத்தரம் மறுபடியும் இன்னும் ரொம்ப வேகத்தடைஞ்சு உயர்ந்த வில்லக்கையில் எடுத்து பானங்களை கொட்ட ஆரம்பிச்சாளாம் பீஷ்மர் ததப்பியசிதை அந்த வில்லையில் அர்ஜுனன் என்ன பண்ணா நான் கூட்டிருக்கார் புது இல்லை அதை தள்ளிவிட்டானாம் பாண்டவ கிருத்தா ஆத்தமாத்தம் புனப்புனார் சஞ்சயம் இத்தனை தடவை பண்ணினார்னு புரியாத விடுவிடுன்னு அவர் இழுத்த நான் மேல அடுக்கிறான ஆத்தமாத்தம் புனः पुनः दृष्टिच्छेदभीष्मस्य சத்யசாட்சி பரவந்தபா அப்பதான் அர்ஜுனுடைய பெருமை தெரிஞ்சுதான் ஈஸ்வருடைய அந்த வில்லை எடுக்க எடுக்க எடுக்க இவன் அடுத்தடுத்து கீழ் சொல்லினானா பரந்த பகங்கிறாள் தூக்குல கதர் அடிக்கிறவனா அர்ஜுனன் சின்ன தன்வாசம் அப்ப பரமகோபத்துடன் சக்தி நூறாயுதம் அதுக்கு வில்லு வழியில்லை அந்த சக்தியை பிரயோகம் பண்ணினாராம் அர்ஜுனன் பேரில் பரமகோபத்துடன் சக்தி சக்தி எடுத்தாளாம் எப்படிப்பட்ட சக்தினால் ஹிமோத்கருத்தத்துல போட்டா ஹிமோத்கருத்தத்தை பழம் தள்ளிவிடுமாம் அப்படிப்பட்ட பல மலைகளை உடைக்கும் சக்தி ஆயுதத்தை கையில் எடுத்து தீக்ஷினாளாம் அர்ஜுனன் பேரு ஒருவதற்காக அர்ஜுனன் என்ன பண்ணினான் அவர் கையில் எடுத்தார் போடுறதுக்கு போடல அவர் கையில் எடுத்த உடனே அஞ்சு மாடங்கள்னாலே அது அஞ்சு துண்டாக சொல்லிவிட்டானாம் न्दान्ताम् சக்தியை தூளாக நினைத்ததும் சக்தோஹம் இந்த ஒரு பாண்டவாள் எல்லாரையும் அழிச்சு விடுவேன் பாண்டவாளை சேர்ந்த பீஷ்மர் சொல்றார் பாண்டவாள சார்ந்தவாரை நான் அழைத்து விடுவேன் ஒரு காரணம் நான் அடிக்க முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா சுவாமி தான் அது தேர்தல உட்காந்துருக்கானே ஸ்ரீஸ்பதியான பரமாத்மா உட்கார்ந்து இருக்கான் கோப்தாவாய் எஜ்ஜேஷாம் न भवेद्गोप्ता विश्वत्सेनो महाबलः कारणद्वयमास्ताये நாகம் யோத்யாமி பாண்டவாமி ரெண்டு காரணத்தினால நான் பாண்டவாளோட சண்டை போடாமல் இருக்கின்றான் நான் வளர்த்த குழந்தைகள் பாண்டவாள் அந்த குழந்தைகளை நான் கொல்ல மாட்டேன் சிகண்டி இதற்கு வர இருக்கிறார் ஆயுத கொடுக்க மாட்டேன் அபத்தியாண்டூனாம் சிகண்டினே நமே புராபுஷ்டே நமே பூர்வம் எதா காளி முதாம் எங்கப்பா வந்து சொல்லியிருக்காள் காளின்னு பேரு சத்தியவதினு பேரு அவளுக்கு அப்பாவுக்கு இளைய பண்ணி விட்டார் பீஷ்மர் மாநிலத்தில் கங்கை ஈஸ்வருக்கு பத்னியா இருந்து அவள் விட்டு போட்டாள் இவரை வாண்டாம விட்டு சில காலம் தான் இருப்பேன்னு சொல்லியிருந்தாள் எனக்கு அப்படியும் காரியம் பண்ணினா அவன் விட்டு போயிருந்தேன்னு சொல்லிட்டு போடுவேன்னு சொல்லியிருந்தாள் கங்கை பரவு போட்டால் இப்ப பீஷ்மர் கடைசி குழந்தை இந்த குழந்தைய கொண்டு போய் பரசுராமரத்தை ஒப்பிச்சு நீங்க வித்தியாபியாசம் பண்ணிருக்கணும்னு சொல்லி போட்டாள் கங்கை அப்புறம் பீஷ்மரன் இதையெல்லாம் கத்துக்கிட்டு வந்தார் பீஷ்மருக்கு இருபது வயசு நல்ல யோகனம் அந்த சமயத்துல கல்யாணம் பண்ணிக்கணும்னு பழைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார் காட்டுக்கு போனால் அங்க ஒரு மாடனுடைய பெண்ணை பார்த்தாள் ஒரு பத்து மைலுக்கு அவளுடைய வாசனை அவள் தரிச்சிருக்கிற புஷ்பம் புஷ்பம் அவள் அவளுக்கு ரிஷியுடைய அனுகிரகத்தினால மாதிரி கந்தம் இதெல்லாத்தையும் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா அந்த பீஷ்மர் அந்த கல்யாணத்தை தன்னுடைய வாழ்நாளை விட்டு குடிச்சு பண்ணி வச்சார் அப்பாவுக்கு தெரியாது அவன் அப்பாவுக்கே தெரியாது இவர் என்னவா கல்யாணம் பண்ணி வச்சாரு அவர் சொன்னாள் நீ கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு புள்ள நீ ராஜ்யத்தை வாங்கி போறேன் நான் எனக்கு வந்து உங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி இல்லாம இல்ல எனக்கு பிறக்கிற பிள்ளைக்கு ராஜ்யம் எனக்கு ராஜ்யம் வேணா உனக்கு பிறக்கிற பிள்ளைக்கு இருக்கட்டும் ராஜ்யம்னா பீஷ்மர் அப்புறம் மறுபடியும் பந்துக்கள்லாம் கூடி இன்னொரு யோஜனை சொன்னா பீஷ்மர் சொன்னா சொல்லி நடந்து பீஷ்மருக்கு பிறக்க போற பிள்ளை நாளைக்கு விளையாளுக்கு பிறக்கிற குழந்தையினுடைய ராஜ்யத்தை புரிஞ்சு இருக்கணும் அப்படி சொன்னார் அப்ப நான் கொடுக்க மாட்டேன்னுட்டான் இந்த தாசன் மகன் உடனே மறுபடியும் பீஷ்மர் போனார் அங்க போய் நமஸ்காரம் பண்ணினார் நீங்க சந்தேகப்பட்டது ரொம்ப தெரியும் பையன் அப்படி சண்டை போட்டால் போடுவான் அதனால ஒரு பண்ணி பிறந்தாள் என்னென்னால் என் பையனும் மேல விவகாரம் நடத்தாமல் இருக்க முடியாத ஒரு வயிற்று பண்ணி பிறந்தாள் தான் பீஷ்மர் என்ன சொன்னாள் போய் நமஸ்காரம் பண்ணி நான் என் குழந்தை பிறந்தாதானே என் பையன் விவகாரம் பண்ணுவோம்னு உங்களுக்கு கவலை அத்திய பிரபுதி பிரம்மச்சரியம் பவிஷ்யதி இன்னிலிருந்து பிரம்மச்சரியம் சத்தியமா சொல்றேன் நான் பத்னி வினஷ்டியை சொல்றதில்லை என்னுடைய வேதத்தை வெளியில வர்றதில்லை முப்பத்தி முக்கோர் தேவர்கள் சாட்சி விஷயோவாகவா தேவாக பூதான் அந்தர்ஹிதாமி சாட்சி முப்பத்தி முக்கோர் தேவர்களும் சாட்சி மகர்ஷி மண்டலங்கள் சாட்சி கண்ணுக்கு தெரிஞ்ச பூதங்கள் தெரியாத பூதங்கள் எல்லாரும் சாட்சி ஆணையத்தையும் இருந்தார் அவர்களெல்லாம் மனுஷிச்சு அதுக்குதான் பீஷ்மர்னு பட்டம் கொடுத்தாள் ஈஸ்வரனா பயங்கர பிரதிஜம் பண்ணினவன் அர்த்தமா சும்மாவில ஸ்ரீ சம்பர்க்கம் பண்றது இல்லைன்னு நல்ல இவா உன் பெரிய சத்தியன் பெரிய ராஜகுலத்தில் பிறந்தவன் மகாவீரன் மகாபலிஷ்டன் அப்படி சத்தியம் பண்ணவனே தேவதைகள்லாம் அங்கிருந்து பீஷ்மோயமிக்கு சொன்னாலாம் அதுக்கு வந்து கல்யாணம் பண்ணி இருக்கார் அப்பாவுக்கு அவருக்கு இதெல்லாம் தெரியாது அப்பாவுக்கு கல்யாணத்துக்கு வந்திருக்கிற போதே ராஜாக்கள்லாம் என் பொண்ணை உங்க போட்டு பண்ணிக்கணும் போட்டு பண்ணிக்கணும் அப்படின்னு இருந்தார் உடனே பீஷ்மர் கூப்பிட்டு கேட்டார் எந்த ராஜா பொண்ணு நீ பண்ணிக்கிறேன்னு கேட்டார் சம்பது பொருளுடைய அப்பா அம்மா அம்மாவை பொருளே விட்டார் உடனே பத்னியை கூப்பிட்டு கேட்டால் சச்சிருக்கியே விளையாட ஈஸ்வரன் தீனா பதித்து பண்ணிட்டார் பிரதிமேதாச பிரம்மச்சரியம் பவிஷ்யத்தினா சொல்லிட்டார் அப்படி ஆணைய குட்டியானேன்னு கண்ணால ஜனமிட்டு அழியார் சந்தனு லேசான புத்தன் நான் தீ சுகம் வேணும்னு நினைச்சேன் நீ நான் சுகத்தை அனுபவிப்பதற்காக உன்னுடைய வாழ்நாளை விட்டு கொடுத்தேன் எனவே லோகத்துல பிராமணன் சத்தியால் வைஷ்யால் சூத்ரால் ஸ்திரீகள் எல்லாரும் உன்னுடைய திசையை தர்ப்பணம் பண்ணணும் கங்காபுத்திராய சாந்தாய சந்தனு பிரவராய அபுத்திராய ததாமியம் சதிலம் பீஷ்மவர்மணே भीष्मशान्तनवो वीरः सत्यवादीजितेन्द्रियः अभिरद्भिरवाप्नोतु புத்திரோச்சிதா கிரியா முழுக்க உனக்கு தர்ப்பணம் பண்ணணும் நீ பிரம்மச்சரியா போய் அபுத்திரனா நீ போய் பரலோகத்துல தீர்த்தம் இல்லாம கழிக்கப்படாது தர்ப்பணம் பண்ணணும் பிராமணனான பீஷ்மனுக்கு பிராமணனான நாமெல்லாம் தர்ப்பணம் பண்றோம் ரசத்தை வந்து இருக்கும் ஐயாத்திர பாதகோத்ராயா நாம் மாறி விடும் ஜலம் எப்படி ஆகணும்னா புத்திர புத்திரோஜிதா உள்ள நேரம் இருந்து கிரியை எந்த கதி கிடைக்குமோ அந்த கதி கிடைக்கணும்னு உத்தரம் பண்ணணும் தான் சம்பதம் விட்டு மரணமும் உனக்கு என்னைக்கு உன் சரீரத்தை விடணும்னு நினைக்கிறியோ அன்னைக்கு வரலாம் ஒரு அனுகிரகம் பண்ணே அவனுக்கு எங்கேயாவது தேசியில் கிடைக்கக்கூடிய அனுகிரகமோ அவருக்கா என்னைக்கு இஷ்டம் இருக்கோ முன்சிபல் சேர்மனுக்கு நம்ம வீட்டுக்கு வரி கட்டணும்னு என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு கட்டுவேன் ஆறாவது காக்க முடியுமா விட்டா போய் அது மாதிரி அனுகிரகம் பண்ணிவிட்டாராம் ஸ்வச்சந்த வரணத்தை சந்தனு பித்ரா துஷ்டேனமே பூர்வம் காளி முதாவாகம் ஸ்வச்சந்த மரணம் நத்தோ ஸ்வச்சந்த மரணம் தத்தம் அவத்தியத்துவம் ரணே ததா அவத்தியத்துவம் ரணே ததா யுத்தத்தில் ஒருத்தரும் கொல்லவும் ராஜே ஸ்வச்சந்தமான மரணம் என்னைக்கு உயிர விடலாமோ என்றும் அனுகிரகம் பண்ணிவிட்டாளாம் சந்தனு அப்பா அனுகிரகம் பண்ணியிருக்காள் எனக்கு தஸ்மான் மிருத்யுமஹம் மன்யே எனக்கு முத்து காலம் வந்துட்டு நினைக்கிறேன் நானே சரீரத்தை விட எத்தனை பண்ணணும் நினைக்கிறேன் என்ன எப்போ ஆயுதம் எடுத்த ஆயுதம் எல்லாம் அர்ஜுனன் வச்சு வச்சு எறியினானோ நமக்கு ஆனா என் சரீரத்தை விடணும்னு சுவாமி வந்து உபதேசம் ஆகையினால நான் சரீரத்தை விட வேண்டிய காலம் வந்து தூணு மனம் நினைச்சாலாம் பீஷ்மர் அமித தேஜசானால் அளவில்லாத தேஜஸ் உள்ள பீஷ்மர் இப்படி நினைச்ச எங்கே வெளியினாலா ஆகாசத்திலிருந்து மகர்ஷி மண்டலங்களும் அஷ்டவசுக்களும் முப்பத்தி முக்கோடு தேவர்களும் ஈஸ்வர கொண்டாடினாலாம் ऋषयोरथमश्चैव ஆகாசத்துல இருந்து கூப்பிட்டு சொன்னாலாம் பீஷ்மரை பார்த்து ததஸ்மாகமபி பிரியம் நினைச்சது சரிதான் சரிங்கிறது என்னமே விட வேண்டியதுதான் நீங்கள் பூலோகத்துக்கு உங்கள் போன்ற மகான்கள் இதுபர்யந்தம் இருந்தது போலும் நாளாம் ஆகாசத்தில் இருந்து தேவர்களும் வசுக்களும் மகர்ஷிகளும் சொன்னாலாம் யுத்தம் என்னமே ஆயுதம் எடுக்க வேண்டாம் நாளாம் இங்கிருந்து ரிஷிகளும் அஷ்டவசுக்களும் தேவர்களும் சொன்னாலாம் அஸ்யவாக்கிய சப்தம் ஆகாசத்திலிருந்து தேவர்களும் ரிஷிகளும் சொன்ன உடனே ஒரு குளிர்ந்த காத்தடிச்சுதானே அதன் காத்து எப்படி அடிச்சதுனால் திவ்ய புஷ்ப கந்தத்துடன் அடிச்சதாம் கங்காஜலம் இதுல இதுலையா எங்கிருந்து அந்த புஷ்பத்தோடு சேர்ந்து வந்து விழுந்துதான் அந்த கந்தத்துடன் கூட திவ்யமான கங்கா ஜலமும் பிந்துக்களாய் வந்து விழுந்துதான் பீஷ்மரணத்தில் ஆகாசத்துல தேவதுந்து திவாத்தியமாம் ஒரு சப்தமாம் தேவதுந்து ஒரு சப்தமாம் துந்துபிவாத்தியமாம் ஆகாசத்திலிருந்து தேவர்கள் எல்லாம் புஷ்ப സർവപാത പുഷ്പവൃഷ്ടിശ്ച ഭീഷ്മർ മേലെ കൊടകൊടലயா தேவலோகத்திலிருந்து புஷ்பம் வந்து விழுந்தார் சொல்றார் எத்தனை புஷ்பம் பீஷ்மருக்கு மேலே தேவலோகத்திலிருந்து மாலமாலையா மாலமாலையா வந்து விழுந்துதான் பீஷ்மர் மேலே ஆச்சரியம் என்னன்னா சஞ்சயம் ரெண்டு பேர்களுக்கு தான் அங்கிருந்து ரிஷிகளும் தேவர்களும் அஷ்டவசுக்களும் தேசமே தெரியும் பாக்கி பேர்களுக்கெல்லாம் பூ விழுந்ததுதான் தெரியும் என்றாள் அந்த பூவும் ஜலத்தீலையும் வந்து மேலே வந்து விழுந்ததுதான் தெரியும் நாள் யாரு ரெண்டு பேர்களுக்கு தெரியும் நாள் சம்பததாம் யாருக்கு தெரியும் பீஷ்மருக்கு தெரியும் வேற ஒருத்தருக்கும் தெரியாது ரிஷிகள் அங்கிருந்து பேசினது அதுவும் எப்படி முனி தேஜசான் வியாச அனுகிரகம் வியாசானுகிரகத்தால் எனக்கு தெரிஞ்சதுனாலாம் இவர்களெல்லாம் பரபரந்து கொண்டாளாம் என்ன பீஷ்மர் இனிமே யுத்தம் பண்ணுவதில்லை ஆயுதம் எடுப்பதில்லை என்று தீர்மானம் பண்றாளே திருப்புற வந்து அடிச்சு கொள்வாளே மாறில போட்டு கூறுவாளேன்னு தேவர்களுக்கெல்லாம் உடம்பு பறந்துதான் தேவதனுக்கு தெரிஞ்சு கொடுத்தான் அர்ஜுனாதிகள்லாம் வந்து கீழே பெரட்டி தள்ளிவிட போறார் பீஷ்மருவி சரீரத்தை അപ്പൊ നെടുനെടുങ്ങിനാളാം ദേവർകളെല്ലാം മുന്നമേ വാക്യം ശ്രുവാ മഹാരവാ തതശാന്തനവോ ഭീഷ്മ അതൊരു അജഘാനോരഭിത്തു ஒன்பது பானங்களை சிகண்டி எடுத்து அடிச்சானாம் அர்ஜுனன் அடிக்கிற பானங்கள்லாம் சில்லுச்சில்லா அச்சியை முடிக்கிறது பீஷ்மரே ஒன்பது பானத்தை எடுத்து போட்டானாம் சிகண்டி பீஷ்மருடைய மாறுல போட்டானாம் நடுவயத்துல அவனும் போடுவான் பதமஹாராஜ கம்பே யதாச்சல கம்பத மகாராஜ அந்த ஒன்பது பாலங்கள் மேல வந்து விழுந்ததே அசங்க கூறியாம் பீஷ்மர் போல எல்லார் அது எதை போல எல்லார போய் ஆடிச்சு சில சமயம் பூக்கம்பம் ஏற்படும் பாபாதிக்கத்தால அப்ப ஏதாவது மன வெடிக்குமோ ஏதாவது தாருக்கு கட்டடம் பிடிச்சுக்கணும் இனிமேல எதுக்காக பொழுது விடுமா ஏன் இந்தியா விடுமா கதருமா எங்கேயா ஒரு கட்டடம் வந்து ஒரு தொட்டிருக்கோ அது மாதிரி இசஞ்சு போட்ட ஒன்பது மானம் பீஸ்வரன் அசங்க கூட பண்ணலாம் பீஸ்வருக்கு வழிகூட இல்லாததுனாலே நாகம் பதமஹாஜலோடே சிரிச்சாளாம போது பீஸ்வர் தத பிரஹஸ்யீபந்தாண்டிலம் தனு சிரிச்சாரா போ இந்த ஒன்பது மானம் போட்டு பீஷ்மர் அசங்காம ஒரு வாட்டி பேசாம இருந்தாரா சாமானிய பெரும் வீரம் மானம் போட்டா அப்பாடான்னு வயத்தியாவது உங்களும் பதவிக்கிறார் இவர் ஒன்றுமே பண்ணலையாம் சிகந்தி போட்ட பானத்திலே அப்ப சிரிச்சிருந்தானா அர்ஜுனன் சிகந்தி பானம் அவரை என்ன பண்ணும் இவன் ஒன்றுமே பக்கத்துல நான் பேர் கூட்டின்னு காரியம் நடத்துறோம் மனசுக்குள்ள நடிச்சு அர்ஜுனன் சிரிச்சு கொண்டு என்ன பண்ணினான் அர்ஜுனன் ஒரு தடவை அப்படி காண்டியத்தை உருவினோடு அர்த்தம் காண்டியத்தை ஒருவர் உருவினானாம் உருவி ஒருவர் வகித்தானாம் அச்சிபஞ்சாடிவம் அங்கேயம் பஞ்சவிஞ்சேயம் பஞ்சவிஞ்சத்யாம் சமார்ப்பயதி சுத்திரகம்னு ஒரு மாதம் அது என்னன்னா போற போது நேர சூழம் மாதிரி போகும் அப்படி மூக்கில் இப்படி இருக்கும் பாத்துக்கிட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் அதை விட்டா அது அஸ்தி இஸ்தி எல்லாத்தையும் சேர்த்து மாம்சத்தோட தான் வெளியில வருவது அதுக்கு சுத்ரகம்னு பேரு அந்த பழம்னு சொல்றது இல்லையே அது சூலம் மாதிரி இருக்கும் அது பிச்சுக்குன்னு வந்தா இந்த மரம் ஒன்று இருக்கும் இல்ல அது அப்படியே அஸ்தி இஸ்தி இல்லாம இருக்கும் இந்த பூ பூ இருக்கிறதுக்கு அதுக்கு பாருங்க ஒரு அழகு அது மாதிரியா அப்படி இருபத்தி அஞ்சு கிருத்தக பானங்களை பீஷ்மர் மேல கொத்தினாரா அர்ஜுனன் இருபத்தஞ்சு பானம் பட பட பட பட படன்னு பீஷ்மர் மேல வந்து விழுந்த பக்கத்து சேர்ந்த கிட்ட கிட்ட பீஷ்மரை பாதுகாத்து விட்டானாம் துரியோகனுடைய தம்பி விசாசனம் திருவுடைய தலை கேசத்தை புரிஞ்சு விட்டானே பாட்டி அவனை கூப்பிட்டுள்ளாராக போது பீஷ்மர் துஷாசனமபாஷதோரணே பாண்டவானாம் மகாரதா ஆயிரக்கணக்கான பானங்களை வரிசையாக தொடர்ந்து விட ஆரம்பிச்சுட்டால் என்னை நீ குறிப்பிட்டு அடிக்கிறான் நான் ஒத்திரியை அடிக்கலே பக்கத்துல இருக்கிறவாள் அடிச்சுட்டே அடிப்பார் யுத்தவீரன் இப்ப அப்படி பண்ணல அர்ஜுனன் என்னையை தொடர்ந்து வந்தா கூட தீர்க்க முடியாதாம் நைவ சமரே சத்யா सहिता वीराः दानभराक्षताः माञ्चापि शक्तानि द्वेतापि शक्तानि द्वेतुम् महारथाः ராட்சசால் ஒன்றும் பண்ண முடியாது அசுரால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இருக்கிற போது சாமானிய மனுஷன் என்ன பண்ண முடியும் என்ன அர்ஜுனத்தை ஒரு என்ன உத்தரவு ஒன்றும் பண்ண முடியாது நாளாக பொழுது பீஷ்மர் பெய்கின்ற பொழுது கூர்மையான பானங்களை தொடர்ந்து அடிக்க ஆரம்பித்தார் அர்ஜுனன் न्दीनम् पुरस्कृत्य ഭീഷ്മന്നിയാഥസംയുമേഖ്യമുള്ളറിയിച്ചുകൊണ്ടു ഭീഷ്മർ അടിക്കാനാ അർജുനൻ തത്രോദിശാസനം ശരിച്ചു சொன்னாராம் பீஷ்மர் துஷாசன் அப்பாத்தி சொன்னாராம் அர்ஜுனும் பக்கத்துல அவரை வச்சுருக்கார் அவனும் மருமை வச்சு போட்டுக்கொண்டே இருக்கார் இல்ல அவனுடைய வருது அர்ஜுன் பானமும் வருது விராட்டம் திருப்படன் அவள்லாம் வர போடுறாள் போடுற பொழுது கலந்து இல்லாம விடற விடுற பொழுது அப்ப சொல்றாளாம் பீஷ்மர் துஷாசனை கூப்பிட்டு சொன்னாலாம் தொடர்ந்து வருது ஏதோ ஒரு தாரை யார் போனால் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது தொடர்ந்து ஒரு வாரம் சர்வே அவ்வளவுமில்லாமல் தொடர்ந்து தொடர்ந்து அங்கே வந்து விழுது இது சிகண்டி போடுற மானம் இல்லை சிகண்டினுடைய பானம் இல்லை ஆனால் தொடர்ந்து வரும் யாருமே பானம் தெரியுமா எந்த பண்பு இவா என்ன வந்து ஆத்மாவுடைய பானவாக்கம் இது மர்மாவை உயிர்த்தலத்தை போய் குறிக்கிறது எப்படி வந்து விழுதுகிறீங்களோ பெரிய உலக்க வந்து விழுது போய் விழுகிறது அதை நினைத்தவருக்கு யமமான யமதூதர்கள் வந்து உயிரிழப்பது போல் இருக்கிறது இது மேலேதானா சிகண்டினார் இது சிகண்டியினுடைய பானமில்லை வஜ்ராயுதம் வந்து உழுவது போல் விழுகிறது இது சிகண்டியினுடைய பானமில்லை என்ன கலங்கடிக்கிறது இது சிகண்டியினுடைய பானமில்லை இது அர்ஜுனுடைய பானம்தான் பார்த்த பானம்தான் இருந்தாரா பட பட படவன தள்ளி வேறு கீழே தள்ளிவிட்டானா பீஷ்மர ராட்சிராக எபத கயத்த தலையத்தும் கொத்துன்னு விழுந்தாரா இந்த உடனே பூமி முழுக்க அப்படி ஆடிச்சுதான் இந்த சப்தம் உலகம் முழுக்க கேட்டுதா அழக்க தலையாம் ஈஸ்டம் சூழ மீண்டாளாம் தேவதைகள்லாம் ஆகாகாரம் பண்ணினாளாம் அர்ஜுனனே கண்ணால் ஜலம் விட்டானாம் பீஷ்ம சரீரம் கீழே விழுந்தவுடனே பூமம் உண்மையான பானங்கள்னாலே அர்ஜுனன்னாலே கழக்க தலைவிச்சு கீழ் இந்தியா பண்ணப்பட்டாராம் பீஸ்வர் அஸ்தமனமான சமயமா சூரியன் அஸ்தமன காலமான சூரியனும் சாட்சியார் पतमाने रथाद्भीष्मे बभूव सुमहास्वनः ஏற்பட்டதும் சப்தம் இருக்கே அது சுமக மகாஸ்வனக சுமகாஸ்வனக பதமானே ரதாத்மே சுமகாஸ்வனக பெரும் சப்தம் ஏற்பட்டுதான் பீஷ்மர் கேவலம் சம்பதம் தமபிப்ரே தேவபாவம் ஒன்றுன்ற இருக்கு தேர்ந்திருந்து கீழே விழுந்த உடனே தேவபாவம் வந்துதான் தேவபாவம் வந்தவர்கள் பூஸ்பருஷம் கிடையாதாம் அவர்களுக்கு சரதல்பே மகேஸ்வாசம் சயானம் புருஷம் புருஷர்ஷபம் प्रपतितम् ஸ்வகாத் பிரபதிதம் செய்வம் दिव्योभावत्समाविशति திவ்யோபாவத்தமாதிசதி திவ்யமான பாவம் தேவபாவம் வந்துதான் பீஷ்மருக்கு அஷ்டவசுபாவம் அஷ்டவசுக்கள் ஒருவர் தேவ தெய்வாம்சம் வந்துதான் அதனால புஷ்பரிசம் இல்லையா பூமியை தொடாம இருக்கிறாரா பீஷ்மர் கழக்க தலை ஏக்க கால் அப்படி பெரும் சரீரம் அவர் கீழே விழறபோதே பூமி கிடுகிடுன்னு அழகினாரா குட்டிக்குள்ளார் பீஷ்மர் மேல பூமி கிடுகிடுகிடுன்னு ஆடினாளா அபியவர்ஷச்ச பர்ஜன்யா பாதம் பதமேதினி பதம் சததிருஷேகாபி தட்சிணேனதிவாதரம் விழும்போது பீஷ்மர் கலக்க தலைவிட்டு நூழறவோது தெற்க திரும்பி பார்த்தாளாம் சூரியன் தெற்க ஓஹோ தட்சிணாயனம் போல இருக்கே நான் தட்சிணாயனத்திலேயா சரீரத்தை விடுவது நினைச்சாளாம் உடனே பார்த்தாளாம் அப்படியே மனசை கொண்டு போய் வச்சே துவாஹி மனசி பிராஜ்யா முக்தர்களெல்லாம் விதேக தெய்வங்களுக்கு அடையும் காலத்துல பார்க்க மனசுல அடக்குவாள் மனசை கொண்டு போய் புத்தியில் அடக்குவாள் புத்தியை கொண்டு போய் மகத்தத்துவத்தில் அடக்குவாள் மகத்தத்துவத்தை ஜீவனத்துல அடக்குவாள் ஜீவனை கொண்டு போய் பிரம்மத்தில் அடக்கிற ஒழிச்சு விடுவாள் அப்படி விடுவாள் எச்சேத்வாங் மனசி பிராஜ்யா அஜ்யச்சேத்தாந்த ஆத்மனி சாந்தமாத்மன் மகதி நீரச்சேது இப்படிதான் போய் சொல்லிருக்கு எச்சேத் வாங்மனசி பிராஜ்யா சத்யச்சே ஞான ஆத்மன் அது மாதிரி கொண்டு போய் அடைக்கப்படுறது நினைச்சாளா எக்க சூரியனை கண்டுபிட்டு தட்சிணாயனம் போல இருக்கு உத்தராயணத்துல அல்லவா நம்ம சரீரத்தை விடணும் நினைச்சாலாம் பீஷ்மர் தேவதைகளுக்கும் சொல்லலாம் காதல் விழுந்ததாம் பீஷ்மருக்கு கதம் கதம் மகாத்மாங்கேயாம்பரா காலகர்த்தா உலகத்துக்கெல்லாம் நாதன் சாஸ்திர சம்மத்தி உலகத்தில் நடத்த வந்த பிரம்மச்சரிய விரதத்தை நடத்தி காய்ச்சின புண்ணிய புருஷன் காலத்தை ஜெயிச்சவன் ஸ்வச்சந்த முத்து இப்படிப்பட்ட புண்ணிய புருஷன் என்னமா தட்சிணாயத்தில் சரீரத்தை உள்ள ஆழ்ந்த தேவர்கள் எல்லாம் ஆகாசத்தில் இருந்து கர்த்தித்தாளாம் காலகர்த்தான தட்சிணாயனே சரீரத்தை உடனே பயப்படாதீங்கன்னு கத்தினாராம் ஈஸ்வர் வெள்ள சொன்னாலாம் தேவர்களுக்கு வெள்ள சொன்னா புரியுமா மனுஷர்களுக்கு இறங்கி தான் புரியுமா அதனால விஷயங்கள்ல தேவதைகளுக்கு சொல்றதை முல்ல சொல்லுவது வேற மனுஷியாருக்கு தெரியா சொல்றதை இறங்கி கத்துவது நான் தேவதைகளுக்கு இறங்கி சொல்ல வேண்டாம் ஒண்ணு சொன்னா புரியுங்க ஏன்னா தேவர்கள் உள்ள சொன்னாலே அவனுக்கு புரிஞ்சு போடும் ரொம்ப காதுக விட்டு இறங்கி இருக்கிறா பிரயோஜனம் இல்லைன்னு உள்ள சொன்னா போதும் எப்படி உள்ள சொன்னா போதும் வாயை அசைக்கிறது தெரிஞ்சுடுவோம் அது மாதிரி உள்ள சொன்னா தேவர்களுக்கு புரிஞ்சு போடுவான் வெள்ள சொன்னாலாம் நான் இருக்கேன் விடலை சரீரத்தை நாளாம் வாக்கியமிரவீஷாரயிஷ்யாமியம் பிராணாயே மஹீதலேன விழுந்தாலும் பிராணம் அசரிக்கின்றிருக்கேன் நாளாம் பீஷ்மன் உத்தராயணமன்விக்கந்தே உத்தராயணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாராம் பீஷ்மாச்சாரியால் தன் பிள்ளையான பீஷ்மர் யுத்தகலத்தில் கீழ் விழுந்து தெரிவித்த விட போறான்னு யுத்தத்துல யுத்தத்துல அடிபட்டு உடம்பெல்லாம் ஒரே தாபமா இருக்கு அடிபட்ட அடி நம்மளும் ஒரு ஆபரேஷன் பண்ணவனுக்கு எத்தனை பேர் ஆகும் ஆகும்னு கத்துறான் அப்படி எல்லாம் தவிக்கிறான் அப்ப என்ன கங்கா தேவி மகர்ஷிகளை எல்லாம் கூப்பிட்டு அம்ச வருஷம் போட்டுக்கொள்ள சொல்லி கங்கா தீர்த்தத்தை கொடுத்தடிச்சு பீஷ்மர் மேல ஜலத்தை வாரி இறக்கி சொன்னாலும் அந்த தாபம் அவருக்கு இல்லாமல் இருப்பதற்கும் அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு சாப்பிடுவதற்கு தீர்த்தம் கொடுப்பதற்கும் ஹம்சரூபிகளான மகர்ஷிகள் அளிச்சாளாம் கங்காதேவியான மகர்ஷி ஹம்சரூபேண மகர்ஷி ஹம்சரூபேண வை ஹம்சரூபியான மகர்ஷிகளை எல்லாம் அங்கு அனுப்பிச்சாளாம் கங்காதேவி திவ்ய தீர்த்தங்களை கொண்டு கொடுக்க சொன்னாளாம் பீஷ்மருக்கு आजग्मुहुम् सहिता द्रष्टुम् ஈஷ்ணம் குரு பிதாமகம் கங்க சொல்லி வந்தாளா ஆனா கங்க சொல்லாத போனாலும் பீஷ்ம தரிசனத்துக்கு அந்த விஷயம்லாம் வரப்போனாலும் எல்லாம் இப்படி பிரம்மச்சரியத்தை நடத்தின ஒரு சரீரத்தை மறுபடியும் யார பார்ப்போம் அந்நத்திர பீஷ்மா காங்கேயா அந்நத்திரக அருமதாக அவன் கங்காபுத்திரனான ஈஸ்வரத்தை விட்டும் அருமானத்தை விட்டும் இனிமே பிரம்மச்சரியம் உலகத்துல கிடையாதுன்னு ஆனா இங்க வந்து உற்பத்தி ஸ்தலம் கூட அழகு பீஷ்மர் அந்நற்ற பீஷ்மர் காந்தையா செய்தார் கங்கைக்கு பிறந்தார் அவர் அங்க அப்பாவுடைய பெருமை எங்க அம்மாவுடைய பெருமை எங்க அப்பாவுடைய பெருமை வாய்ப்பு பிறந்தவர் அவர் அந்நற்ற பீஷ்மார் காங்கேயாது மூணாவது பிரம்மச்சாரி தெரியல அனுதார் ஆமா பீஷ்மர் அனுமார் அதுக்கப்புறம் மூணாவது பிரம்மச்சாரி வெத்தனத்துல போடுறான் அந்நத்திர பீஷ்மாத்யாங்கேயாதி அந்நத்திர ஜகனூமத இல்லாத பண்ண வேண்டாம் எத்தனை கண்டோட இந்த பையன் எடுத்து போடுறானே அதுதான் எத்தனை போடுறான் புயல போடுறான் கல்யாணம் பண்ணவும் எத்தனை போட மாட்டேங்கிறா சுமங்கலியில எத்தனை போட்டுக்க மாட்டேங்கிறா பிரம்மச்சாரி போட்டு விடுறீங்களா இது என்ன என்னத்தை சொல்றது நாளைக்கு ஹனுமாருக்கு சாஸ்திராவில் நடக்கும்போது சாயங்காலம் ஆறு மணிக்கு ஆறுல இருந்து ஆறரைக்குள்ள பூரா ஆர்த்தி ஆயிடும் எல்லாரும் வந்து பத்மாவத்துல வருவாருக்கு ஹனுமார் கோயில அனுமார் ரெண்டு பேரும் கடாக கிடையாது நான் ஒரு அனுமாரம் கொடுத்தேன் அந்தார் கோவில் பக்கத்துல இருக்காரே அந்த பீஷ்மர் ஒண்ணும் அனுமார் ஒண்ணுங்கிற அப்புறம் அண்ணன் அனுமார் எத்தனையோ அனுமார் இருக்காங்க சூதையம் அரோகதா அஜாத்தியம் வாக்குடுப்பஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவியதுங்கிறாய் ஹனுமான ஸ்மரிச்சா புத்தி இது எல்லா ஸ்ரேஷ்டங்களும் வந்துடுமா அத்தனை உத்தம தெய்வம் ஹனுமான் இதெல்லாம் பிரத்யட்சம் ஹனுமன் மந்திரங்களை ஜபிச்சு குடிச்சு சித்தி பண்ணவாளுக்குன்னா அவங்க சொன்னதெல்லாம் நடத்தி கொடுக்குறாரு ஹனுமான் அப்படி பிரத்யட்சமான மூர்த்தி லோகத்துல ரெண்டு பேரத்தை வந்து பிரம்மச்சரியம் மூணாவது பேரும் சரியிலே அப்படிப்பட்ட பிரபு கங்காபுத்திரன் பீஷ்மர் இவருக்கு கங்கா ஜலத்தை மகர்ஷி வாரி கொண்டு மேல வாரி இறச்சாளா எங்க அழிச்சு தீட்சத்தை கொண்டு பூட்டினானா ஏதம் திருஷ்டுவா மகாத்மானம் பிரதட்சிணம் மகர்ஷிகள் என்ன பண்ணினாள் அம்சரூபியாக வந்து பிரதட்சிணம் பண்ணினாளாம் பீஸ்வரை ஈஸ்வர மகர்ஷியெல்லாம் பிரதட்சணம் பண்ணினாள் தன தெரியவரா இருக்கணும் இதெல்லாம் பீஷ்மோபதேசம் பீஷ்மோபதேசம்னு சுவாமி மேற்கொண்டு நீ உபதேசத்தை வந்து கேட்க போறாய் ராமசாஸ்திரி வருவாவில் நேரம் வரப்போறது கிருப்பாகாபி என்னமா பீஷ்மர் தட்சிணாயனத்திலே சரீரத்தை தியாகம் பண்ணுவாள் எப்படி விடலாம் உத்தராயணத்திலே நாம் ஆண்கள் சரீரத்தை தியாகம் பண்ணணும்னு மகிழ்ச்சி எல்லாம் சொல்லி மனதினால் நினைச்சாலாம் அப்பொழுது சொல்லிவிட்டு பரத்தாளாம் தெற்கு நோக்கி ஆறு மகர்ஷி எல்லாம் ஹம்சரூபிகளான மகர்ஷி உடனே ஈஸ்வரன் சொன்னாலாம் பயப்பட வேண்டாம் சத்தியமா சொல்றேன் தட்சிணாயனம் வந்துதான் சரீரத்தை தியாகம் பண்ண போறேன் நாளாம் ஆரயிஷ்யாம் ஆரயிஷ்யாம் பிராணாமே ശരീരത്തെ വെച്ചിട്ട് പോലെയെന്നാളാം ഭീഷ്മാചാര്യാൾ ആറാവ് സാമാന്യമാണ് മനുഷ്യനാ இருந்தா அவனுக்கு தெரியாது பிராணம் போறது நான் உயிருக்கு நான் அதிபதிங்கிறாய் ஐஸ்வர்யபூத பிராணானாம் நினைச்ச போது விடலாம் பிராணனை சரீரத்தை தியாகம் பண்ணலாம் அந்த சக்தி எனக்கு கொண்டு நாளாம் பீஷ்மர் दत्तो वरो महिष्ठ दत्तो वरो मह्यम् மித்ராதேன மகாத்மனா மகாத்மாவான எங்க அப்பா சந்தனு கொடுத்திருக்காள் வரன் அப்பா பண்ணின அனுகிரகம் பொய்யா போகுமானாலாம் பீஷ்மன் சொன்னது அப்படியே நடக்க போறது மகாத்மா பீஷ்மன் மக்களுக்கு சிங்கமாம் இவர்தான் கும்பாம் சிகரமாம் துரியோகாதிகளுக்கு அவன் சிங்கம் கீழே விழுந்து தூங்குறாள் அவன் பெரிய சிகரம் கீழே விழுந்து தூங்குறாள் துரியோகாதிகளுக்கு ஏவம் குருணாம் பதித்தே இங்கே பீஷ்மே மகௌஜசே சிம்மநாதம் பிரச்சரே பாண்டவாஞ்சயாச்சைவ சிம்மநாதம் பிரச்சக்ரே பாண்டவாளும் சிஞ்சயாளும் சிம்மநாதம் மணினாலாம் பிரமாதமான சிம்மநாதத்தை போட்டாளாம் பீஷ்மர் கீழே விழுந்த உடனே பஞ்சயன் பிரதாஷ்டனே உன் பிள்ளைகள் ஒரு பேர்களுக்கு என்னன்னே புரியலன்னா ஒண்ணுமே தோணலையா அது நேரம் என்ன பண்ண போறோம் நாளைக்கு புரியலையா என்ன பண்றது நகிஞ்சித் பிரத்யபத்தியந்தா ஒண்ணுமே புரியலையாம் புத்திராஸ்தே பரதர்ஷா அப்படி ஆயிட்டாலும் நாளாம் திருதராஷ்டிர பார்த்து மகாத்மாவான சஞ்சயன் கிருபாச்சாரியர் துரியோதன பிரபதிகள் எல்லாரும் திருமூச்சு விட்டு போது அழுதாளா யுத்த காலத்திலேயே யுத்தத்துல அழுவதில்லை வெட்டி தனியார் ஊர்ல போய் அழுவது அங்க கைசுல அழுத மாட்டாள் ஈஸ்வரன் கீழே விழுந்த உடனே என்ன பண்ணினான்னா பெரிய வீடாள்லாம் அந்த அழுவிட்டாளாம் ஈஸ்வர் போன விட்டு கண்ணும் கண்ணீருமா எல்லோரும் அதிஷ்டம் நிகழ்கள்